திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவாரூர் திருச்சிற்றம்பலம் பாடிளம்பூதத்தினானும் பவள செவ்வாய் வண்ணத்தானும் குடிலமென்மூலையாளை கூடிய கோலத்தினானும் ஓடிளவெண் பிறையானும் ஒளி திகழ் சூலத்தினானும் ஆடிளம் பாம்பசைத்தானும் ஆரோரமர்ந்த அம்மானே நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதங்கொண்டாடவல்லானும் விச்சின்றினாறு செய்வானும் முரசதிர்ந்தானை முன்னோட முன்பணிந்தன்பர்களேத்த அறவரை சாத்தி நின்றானும் ஆரூரமர்ந்த அம்மானே நீருமை பூசவல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்துள்ளானும் ஏறுகந்தேரவல்லானும் எரிபுரை மேனியினானும் நாறு கரந்தையினானும் நான் மறை கண்டத்தினானும் ஆறு சடை கரந்தானும் ஆரூரமர்ந்த அம்மானே கொம்பு நல்வே நிலவனை குழைய முறுவல் செய்தானு செம்புனல் கொண்டையில் மூன்று தீயழ கண் சிவந்தானும் வம்பு நற்கொன்றையினானும் வாட்கண்ணி வாட்டமதெய்த அம்பரையீருரியானும் ஆரூரமர்ந்த அம்மானே ஊழியளக்கவல்லானும் உகப்பவர் உச்சியுள்ளானும் தாழிளஞ்செஞ்சடையானும் தன்னமர்த்தின் கொடியானும் தோழியர் தூதிடையாட தொழுதடியார்கள் வணங்க ஆழிவளை கையினானும் ஆரூரமர்ந்த அம்மானே ஊர்த்திரை வேலையுள்ளானும் உலகிறந்தொன் பொருளானோ சீர்தரு பாடலுள்ளானோ செங்கண் விடை கொடியானும் வார்த்தரு பூங்குழலாளை மருவியுடன் வைத்தவனும் ஆர்த்திரை நாளுகந்தானும் ஆரூரமர்ந்த அம்மானே தொழர்கங்கை துண்ணி நின்றார்கு தோன்றியருளவல்லானோ கழர்கங்கை பன்மலர் கொண்டு காதல் கனற்ற நின்றானோ குழர்கங்கையாழையுள் வைத்து கோலச்சடை கரந்தானும் அழர்கங்கையேந்தவல்லானும் ஆரூரமர்ந்த அம்மானே ஆயிரந்தாமரை போலும் ஆயிரஞ்சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரஞாயிறு போலும் ஆயிரநீன்முடியானும் ஆயிரம் பேருகந்தானும் ஆரூரமர்ந்த அம்மானே பீடரங்கானிருப்பானும் பிசும்பினை வேதி தொடர ஓடரங்காக வைத்தானும் ஓங்கியோழூரியுள்ளானும் காடரங்கா மகிழ்ந்தானும் காரிகையார்கள் மனத்துள் ஆடரங்கத்திடையானும் ஆரோரமர்ந்த அம்மானே பையஞ்சுடர் விடனாக பள்ளி கொள்வானுள்ளத்தானும் கையஞ்சு நான்குடையானை கால் விரலாலடர்த்தானும் பொய்யஞ்சிவாய் மகள் பேசி புகழ் புரிந்தார் கருள் செய்யும் ஐயஞ்சின்ன புறத்தானும் ஆரூரமர்ந்த அம்மானே சுவாமி புற்றிடங்கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை திருச்சிற்றம்பலம்